அன்னமாச்சாரி எழுதி பண்ணியிருக்காரு ராகமாலிக ராக தாள மாலிக தேசி சூளாதி தாராளமா வரும் தாராளமா வரும் அவர் தெலுங்குல கீர்த்தனத்துல ஒரு இடத்துல ஒரு சுவாசம் போகாது பிராசம் தப்பாது சுவாசம் தப்பினா பிராசம் தப்பது అని చెప్పవచ్చు అనమాట అదా அந்த மாதிரி அதுல పాకలు பார்த்தோம்னாக்க அந்த அந்த தேசி சூழாதி I presented the Desi Swalaji as early as 1978 in the Madras Music Academy conference when Balamuri Krishna presided. Hmm. அப்போவே நான் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டேன் இந்த நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் அனகதர் ஓ செல்லுல்லா அல்லா கம்போஸ் பை மீ அவர் வந்து அப்போ டைரக்டராக இருந்தவர் ஸ்ரீனிவாசன் செட்டி என்கிட்ட சொல்லி ராள்ளப்பள்ளி அனந்தகிருஷ்ண சர்மா உங்களை தான் பண்ண சொல்கிறார் இதுக்கு மெட்டு போட சொல்கிறார் அப்படின்னு கிட்ட ஸ்பெஷலாக அவர் சொல்லி ஜானகிராமன் உன்னாடு காஸ்தா சேகலடு தெலுங்கில் அவங்க அவர்கிட்ட விட்டு ஒரு மெட்டு போட சொல்லிடு அப்படின்னு ராகங்கள் இருக்குது தாளங்கள் இருக்குது அதனால் அவருக்கு மெட்டு போடுன்னு Rallapalli at instance of Rallapalli Ananthakrishna Sharma the great man I tried ஆனா கதர் ஓ சொல்லுல்லா అతని తోడు తని మాటలు వినయముననే నడవగా శ్రీ వెంకటపతి చిది தகவா மாயாமலகுள மாளவி கவுளன்னு போட்டிருக்கும் பேர் அனகதரே போய் கேளு అనగదరే ఓ చెలులాలా ஆத்தனித்தோ நீ ஈம- நான் சொல்கிற வார்த்தையை கூட ஆத்தனித்தோ நான் சொல்கிற வார்த்தை போய் சொல்லு தனி தோழி மாட்டாலும் விநாயம் புனனே நடாமக நான் வினயமாக அவர்கிட்ட இருக்கிறோது நடமுக ஸ்ரீ வேங்கடபதி கீதி தகவா அது என்ன இது தகுமாது நான் அவள் நாம் அவ்வளவு கைண்ட் அவ்வளவு ஒரு சொலிசிட்டஸாக நான் இருக்கிற போது என்னை வந்து கொஞ்சம் ஒரு ரெட்டிசண்ட்டாக இருக்கார் இது அப்படின்னு போட்டு அப்புறம் வருது வாக்கிய பாகம் வரும் அல்ல நாடகத்தோட இந்த வாக்கிய பாகம் சுரட்டியில் சூழாதியில் இருக்காது மற்ற சூழாதிகளில் இல்லை இந்த அன்னமாச்சார இந்த ஒரு சூழாதியில் தான் இருக்குது அல்ல ನಾಡು ಕತೆ அட்டை ಅಟ್ಟೆ ಮಾಟಲಾಡಗಾನು சூச்சி ಸಲ್ಲಗನೇನೆ ಚೂಚಿ ಜಂಕಿನು ದಿನ ಪಲ್ಲದ ಮಾಡಿ ತಿನಟೆ பைடி வண்டி மாட்டமை ಮಾಟನೈನ சில்லரலே மானடாய சில்லறத்தனத்தை மாதிரி விட மாட்டேங்கிறானே சில்லறத்தனத்தை சில்லரலே மானடாய ஸ்ரீ கடேஸ்வரூடு ஒவ்வொரு ராகத்திலையும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் முத்திரை இருக்கும் வெங்கடாஜலபதி ஆர் ஆஷிஸ் சினானிம்ஸ் இருக்கும் அபூர்வமான ஒரு தேசிய சூழாதி